நன்மைகள் அனைத்தும் அல்லா ஜல்லஷான கூத்தால் அவருக்கே உரித்தாக்குக எம்பெருமானார் செல்லல்லாஹு அலைஹ செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தவ தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகுங்கள் நாடாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு ஆன்மீக பஞ்சம் இன்றைக்கு உலகம் பொருளாதார பஞ்சத்திலிருந்து வெளியே வந்துவிட்டது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சாப்பிட வழி இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் மாறிப்போய் வேலைக்கு ஆழ்த்து எடுக்கிற காலம் நானூறு நிபந்தனை ஓடுகிற காலம் இந்த காலம் ஒரு பக்கம் பொருளாதாரம் ஏறிக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆன்மீகம் குறைந்து கொண்டிருக்கிறது ஆன்மீக பஞ்சம் எந்த அளவிற்கு நம்மை ஆட்டி படைக்கிறது என்றால் சரியம் என்றாலே என்ன என்று சமுதாயத்திற்கு தெரியாது இதை தாண்டி தவிர்க்க கொண்டிருக்கிறது மாறிப்பத் கொண்டிருக்கிறது துறைகளுக்குமே அறிந்திருத்தல் அவசியமா ஒரு வியாபாரி இருக்கிறார் என்றால் அவர் செய்கிற வியாபாரத்தை பற்றி தெரிந்திருந்தால் தான் அதிலே அவர் லாபத்தை ஈட்ட முடியும் அருண் ரசீதனுடைய வரலாறை சொல்லுவார்கள் மாறு வேடத்தில் ஆரூர் ரசீது சொல்லுகிறார் கடுமையான தாகமாக இருக்கிறது ஒரு வீட்டுக்கு சென்றார் தண்ணீர் கேட்கிறார் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார் அவர் கேட்ட தோரணை அவர் நடந்து கொண்ட முறை இதையெல்லாம் வீட்டுக்குள் இருந்து கவனிக்க அறிவாளியான பெண்மணி பார்த்தார்கள் அரசரை தவிர யாரும் இப்படி நடக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அவர் கேட்டது தண்ணீர் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்தது மாதுளை பழத்தை பிழிந்து ஜூஸாக சர்பத்தாக கொடுக்கிறார் அரசர் அம்மா நான் தண்ணீர் தானே கேட்டேன் என்னம்மா நீங்கள் சர்மம் கொடுத்திருக்கிறீர்களே என்கிற பொழுது எங்கள் வீட்டுக்கு வந்தவர் சாதாரண ஆளாக இருந்தால் நான் தண்ணீரை கொடுக்கலாம் என் வீட்டுக்கு வந்தவர் நடந்து கொண்ட முறை பேசிய பேசி இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அமீருல் முக்மினி அரசர்தான் வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு இதை செய்தேன் என்று சொல்ல அந்த பெண்ணுங்கையே அரசர் ஆரும் பஷீர் திருமணம் முடித்தார் என்பதும் வரலாறு ஒருவரை அறிந்து கொண்டால் அவருக்கு ஏற்ற எண்ணியம் கிடைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களை விட அதிக சிறப்பு கிடைப்பதற்கான காரணம் என்ன வாழ்கிறீர்களே இந்த கல்லின் மதிப்பு என்ன தெரியுமா அரசரிடத்தில் கொடுத்தால் நாட்டில் பாதி உங்களை சார்ந்தது அவ்வளவு விலை மதிப்புள்ள ஜவுகரை உள்ளே வைத்துக் கொண்டு அதை பற்றி அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இதை போன்றுதான் அல்லாஹவை பற்றி நாம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவினுடைய ஆளுமை அல்லாஹுவினுடைய உள்ளமை அல்லாஹுவினுடைய வல்லமை அல்லாஹுவினுடைய ஆற்றல் என்ன என்பதை புரிந்து வாழ்வதுதான் என்னுடைய ரகசில் மா சொல்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அடுத்து சொல்லுகிறார்கள் அல் அக்லு அஸ்லு தீனி என் மார்க்கத்திற்கு அடிப்படையே அறிவுதான் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவர்களாகவே பார்த்து மற்ற மதங்கள் சொல்வதை போன்று அல்ல இஸ்லாமிய மதம் மற்ற மதங்கள் பள்ளிக்கு வரும் அறிவுதான் இந்த மார்க்கத்தின் அடிப்படை என்றார்கள் ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை ஆய்வுகளை செய்திருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் குரானை தொட ஆரம்பித்து விட்டார்கள் புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆய்வு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் நம்முடைய வீட்டினுடைய அலமாரியில் தான் குரான் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஏதோ சத்தம் பார்த்தீங்கன்னா உடனே டப்புன்னு எடுத்துறோம் குரான் ஓதுவதற்காக உள்ள வேதம் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா அறிஞர்களும் குரானை ஆய்வு செய்கிறான் அறிவுதான் மார்க்கத்தின் அஸ்திவாதம் அதை பயன்படுத்துகிறோமா அதிரடி எல்லாவிடத்திலே வந்து அதிரடி எல்லா பெரிய அறிவாளி இடத்திலே வந்து கேட்பார்கள் நிக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிரடி எல்லா ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லுவார்கள் சுகூர் ஷஹரி ஒரு மாத சந்தோஷம் என்பார்கள் கல்யாணம்னாக்க கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா ஆடு ஆடுன்னு ஆடுவான் பத்திரிக்கை அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு கல்யாணம் முடிச்சோன்னு ஒரு மாத சந்தோஷம் சும்மா தான் அடுத்து என்ன என்று கேட்கிற பொழுது மகரில் மகரின் கண்டிப்பா மகர் கொடுத்தாகணும் கண்டிப்பா மகர் கொடுத்தாகணும் பிறகு என்ன குசூர் நகரில் உன் முதுகு ஒடியும் மனைவி ஒரு பேசுவார் குழந்தை வரும் குழந்தை வளர்ப்பு இப்படியே உன்னுடைய வாழ்க்கை தெரியும் அதற்கு பிறகு கபரி கபரின் கபரஸ்தானுக்கு பெற வேண்டியதுதான் நடக்கிற விஷயங்களை அறிவழியல்லாகத்தான அறிவுபூர்வமாக சொல்லுகிற பழக்கம் உண்டு அந்த அறிவழி இல்லாத ஒருத்தர் போய் கேட்டாரா அன்னைக்கே கேட்கிறாங்க தான் என்ன சியாசா தான் என்ன அதிரடி எல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் பண்ணும் அல்லது துஜியுல் மால் செல்வாக்கை செல்வமாக மாற்றும் கலை செல்வாக்கை செல்வமாக மாற்றும் கலை இதே அலிவலி அல்லாஹ்விடத்திலே அறிவை சோதிப்பதற்காக ஒருவர் செய்து கேட்டார் சாணாயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன இதா தகலல் ஹம்ரு கரஜல் அக்கலு மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் மது உள்ளே போனால் மதி வெளியே போய்விடும் இதுதான் சாராயம் என்று அறிவை வைத்து பதில் சொல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தலைவர் தான் அலியும் கரமல்லாஹு வஜ் இஸ்லாம் அறிவை வரவேற்கிறது வரலாற்றில் ஒரு செய்தி ஷா அப்துல் ஹமீத் பிரமாண்டமான அரசர் இவரை எதிர்த்து ஜெர்மனிய மன்னன் ஒரு கடிதம் எழுதுகிறார் ஷா அப்துல் ஹமீத் நீங்கள் நடந்து கொள்ளுகிற முறை சரியில்லை எங்களுடைய நாடு உடலில் இருக்கிற பற்களை போன்றது ஆனால் மிகவும் நாவை போன்றவன் பற்களுக்கு இடையே மாட்டி நாவை பழிகொடுத்து விடாதே என்று ஷா அப்துல் ஹமீதுக்கு கடிதம் வருகிறது ஜெர்மனிய மன்னன் எழுதுகிறார் ஷா அப்துல் ஹமீத் அதற்கு பதில் அழகாக எழுதுகிறார்களா அறிவு என்ன அழகாக பயன்படுத்துகிறார்கள் பல்லிருக்கிறதே கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து அதற்கு பிறகு வந்தது கொஞ்ச நாளில் இல்லாமலும் போய்விடும் பல்லுக்கு ஆரம்பத்திலே இடமில்லை வாய்ப்புள்ளே கொஞ்ச நாள் இருக்கும் அதற்கு பிறகு காணாமல் போய்விடும் ஆனால் நாக்கு அப்படி அல்ல நளினமாக இருந்தாலும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை ஜெர்மனிய மன்னனே நீ நினைத்துக்கொள் உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய ஆணவம் எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அதற்கு பிறகு காணாமல் போய்விடும் ஆனால் நான் அப்படி அல்ல எங்கள் நாடு அப்படி அல்ல அது நிரந்தரமானது என்பதை எழுதி காட்டுகிறார் இந்தியாவில சைஃபுல்லா கானினுடைய வரலாறுகள் இருட்டறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஷாஜஹானினுடைய மந்திரி சைஃபுல்லா கான் ஷாஜஹானினுடைய பிள்ளைகள் படித்த ஆசிரியர் சைஃபுல்லா கான் இவரின் அறிவு திறமையை பார்த்து நூலக பொறுப்பு கொடுக்கப்படுகிறது நூலகத்தை உற்பத்தி செய்கிறார்கள் இதை பார்த்த அரசர் தன்னுடைய வீட்டின் கோழிப்பண்ணையை கொடுக்கிறார் அரசருடைய கோழிப்பண்ணை அன்றைக்கு பிரபல்யமாக இருந்த கோழிப்பண்ணையை கொடுக்கிறார் ஒன்றுமே கையில் கொடுக்க கொடு என்று வளர்ந்து வருகிறது இதை பார்த்த ஷாஜகான் சோதிப்பதற்காக நான் எதையுமே கொடுக்கவில்லையே ஆனால் கோடுகளெல்லாம் கொடு கொடு என்றிருக்கிறது அரசரை பார்த்து சொன்ன வார்த்தை இதுதான் உங்களுடைய வீட்டில் தினமும் வீணாக்கப்படுகிற உணவுகள் தினமும் வீணாக்கப்படுகிற உணவுகளை எடுத்து நான் கோழிப்பண்ணையிலே பயன்படுத்துகிறேன் அதுதான் கோழிகள் புஷ்டியாக இருக்கிறது இதை பார்த்த ஷாஜகான் தன்னுடைய அமைச்சராக ஆக்கிக் கொண்டார் ஒரு நாள் கடிதம் வருகிறது கடிதம் வருகிறது பகதாது மன்னரிடத்திலிருந்து கடிதம் வந்தது ஷாஜகான் என்று பேர் வைக்கக் கூடாது நீ ஷாஜகான் ஷாஜகான் என்றால் உலகத்திற்கே அரசர் நீ என்ன உலகத்திற்கே அரசர் ஷாகுல் இந்தியாவுக்கு அரசர் என்று சொல் பேரை மாற்ற உலகத்திற்கு அரசர் என்று சொன்னார் கவலையில் இருக்கிறார் சைபுல்லா கான் இடத்திலே சொல்லுகிற பொழுது பகதாது மன்னருக்கு ஒரு கடிதம் தான் எழுதினார் எந்த பிரச்சனையும் இல்லை சமமாகிறது அரசர் கடைசியிலே கேட்கிறார் பெரும் பிரச்சனையை செய்து கொண்டிருக்கிற அந்த மன்னரை எப்படி சமாதானப்படுத்துவீர்கள் சைபுல்லா கான் சொன்னார் நான் வேறொன்றும் கடிதம் அந்த எழுத்திற்கு பகரமாக இந்த எழுத்தை போட்டிருக்கிறேன் வேறொரு வித்தியாசத்தையும் நான் பார்க்கவில்லை என்று எழுதினார் இந்த வார்த்தை பகதாத மன்னருக்கு பிடித்து போனது பிரச்சனை தீர்ந்தது அறிவை இஸ்லாம் என்றைக்கும் வரவேற்கிறது ஒரு பேப்பர் மட்டும் பேப்பர் கடகடையா போட்டிருந்தார்னா பேப்பர் பேப்பரா அவருடைய போரை பேரையும் அவருடைய புகழையும் போடுமா உலகம் அறிவுக்கு இஸ்லாம் முன்னுரிமை கொடுக்கிறது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது பெருமானார் இதைத்தான் சொல்கிறார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அல் ஹுப்பு அசாசி பிரியம்தான் மாரிசத்தினுடைய ஆன்மீகத்திற்கான அஸ்திவாரம் ஆன்மீகம் என்ற கட்டிடத்திற்கு அஸ்திவாரமே தான் அல்லாஹுவின் மீது கொள்ளுகிற தான் அஸ்திவாரம் ஆனா இன்னைக்கு நாம் அல்லாஹுவின் மீது நேசம் கொண்டிருக்கிறோமா நாயகத்தின் மீது நேசம் கொண்டிருக்கிறோமா இல்லை வெறும் நேச வார்த்தைகளாக வேண்டுமானால் இருக்கிறீர்களே உண்மையான நேசம் இல்லை அல்லாஹுவிடத்திலே நாம் நேசம் கொள்ள வேண்டுமானால் ஐந்து காரியங்களை செய்ய வேண்டும் திக்ருல்லா அல்லாஹுவை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக மார்க்கம் சொல்கிறது சுஹபத்தே சுவாமி நல்லவர்களோடு தோழமை கொள்ள வேண்டும் மூன்றாவதாக திலாவத்தில் குரான் குரானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லது சொலா தொழுகையில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக பதுக்குள் நியமத்தில்லா அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை நினைத்து வாழ வேண்டும் இந்த ஐந்து அமல்களை ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை பெறலாம் கிடைக்கும் அல்லாஹ் பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் நாம் அல்லாஹ்வை பிரியப்படுறதுக்கு அஞ்சு காரியம் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிப்பான் தெரியுமா குடும்பம் கோத்திரம் என்றெல்லாம் பார்க்காம நல்லா கொட்டி கொடுத்து ஆரம்பித்து விடுவார் ஆக தாழ்வான குடும்பத்தில் உள்ளவர்களை அல்லாஹ் உயர்வாக்கி விடுவான் வரலாறு சொல்கிறது ஆயிரக்கணக்கான வரலாறுகள் இதற்கு சான்று அருண் ரசீதனுடைய அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டு பாலூதா சாப்பிடுகிறார்கள் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி தாலாலை ஃபாலூதாவை சாப்பிடுகிற பொழுது அபு யூசுப் ரஹமத்துல்லா கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது அழுது கொண்டே அருண் ரசீது கேட்டாங்க எதற்கு பாலுதா சரியில்லையா அரசர் மாளிகையில் அழுது கொண்டு சாப்பிட்டார் அதுவும் பாலூடா உயர்ந்த உணவை சாப்பிடுகிற பொழுது அழுது கொண்டு சாப்பிட்டார் எல்லையிலே ஏதாவது சக்கரை சீக்கா கம்மியா இருக்கா அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா உணவிலே ஏன் அணுகுறீர்கள் வேறொன்றுமில்லை என்னுடைய ஆசிரியர் சொன்னது எனக்கு நினைவு வந்தது என்னுடைய ஆசிரியர் அபு கூட்டி சொன்னது எனக்கு நினைவு வந்தது என்ன சொன்னார்கள் என்று மன்னர் கேட்கிற பொழுது நான் ஆக சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் தந்தை இல்லாதவன் நான் தந்தை இல்லாமல் என்னுடைய தாயார் உணவுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு வன் அந்த பையனுக்கு கல்வியை கொடுக்கிறேன் ஒரு நாள் வரும் அம்மா ஒரு நாள் வல்லல்லாஹு ஆருடக்கலை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகிக்கிற அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி விடுவான் சிலர் சொல்லுவாங்க இப்படி வியாபாரம் பண்ணா அடுத்து கவுந்தர வேண்டியதுதான் என்று அதே போலவே நடக்கும் ஆருட அல்லாஹ் வழங்கி விடுவான் எதிர்காலத்தை பற்றி அறிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான் மூன்றாவதாக ரிசுக்குஹூமின் ஹைசுலா யஹ்தசின் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்குகளை கொட்ட ஆரம்பித்து விடுவான் நான்காவதாக அல்லாஹனுடைய ஞாபகத்துக்களை அனைத்தையும் கொண்டு வந்து காலுக்கு கீழே கொட்டி விடுவார் அகமது ரஹமத்துல்லாஹி தாலாவுடைய எல்லாம் செருப்புக்குள்ள எல்லாம் பணத்தை திணிப்பார்களாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அல்லாஹ் பிரியப்பட ஆரம்பித்து விட்டால் ஞாபகத்துக்களை கொண்டு வந்து கொட்டி விடுவான் இதுதான் அல்லாஹ் பிரியப்படுவதற்கான அடையாளம் இதைத்தான் பெருமானார் சொல்கிறார்கள் அல் ஹுப்பு அசாசி இந்த அல்லாஹ்வை பிரியப்படுவதுதான் என்னுடைய அஸ்திவாரம் வரலாற்றிலே எத்தனை செய்திகளை நாம் பார்க்கிறோம் உபயவன் காபிரதி அல்லாஹு தலாவை அல்லாகவே ஓத சொல்லி கேட்கிறார் உண்மை நான் சொல்கிறார்கள் உபை ஓதுங்கள் நாயகமே உங்களுக்கு குரான் இறங்கி இருக்கிறவங்க நாங்க எப்படி ஓதுவது அல்லாஹ் சொன்னான் அதனால் ஓதுங்கள் என்கிறார்கள் என் பெயரை அல்லா சொன்னானா உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதுவே அல்லா என் பெயரை சொல்லி ஓட சொன்னானா ஆம் அல்லாஹிற்கு உன்னீர் பிரியம் நீ பெயரை சொல்லி ஓட சொன்னான் ஓதுங்கள் உபை அல்லாகவே பிரியப்படுகிற அளவிலே சகாபாக்கள் உருவானார்கள் என்றால் அல்லாஹின் மீது கொண்ட காதல் நான்காவதாக சொன்னார்கள் அசௌக்கும் மர்க்கபி என்னுடைய வாகனமே இறை காதல் தான் பெருமனா சொல்கிறார்கள் என்னுடைய மட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாகனம் வேண்டும் எனக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வாகனம் இல்லைன்னு விடமாட்டான் அந்த பைக் வேணும் இந்த பைக் வேணும் என்று சொல்லுகிறோமே பெருமானா சொன்னார்கள் எனக்குரிய வாகனம் அசோக் அல்லாஹுவின் மீது காதல் நசையிலே ஒரு அதி பதிவாக இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் உமர் அலி அல்லா வீட்டுக்கு உமர் அலி அல்லாவுடைய மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் ஹஸ்ரா நாயகியினுடைய வீட்டுக்கு பெருமானார் சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய அழுமையின் கண்ணி ஹஸ்ரா நாயகியின் மீது விடுகிறது ஹஸ்ரா நாயகி எழுந்து நாயகமே நடு இரவிலே அழுது கொண்டிருக்கிறீர்களே நாயகமே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது தான் நபிகள் கோமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள் சகோதரர் பின்னால் ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டிருக்கிறார் அதில் ஒரு வசனம் வருகிறது கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹஜூபுன் நாளை மறுமை நாளையிலே சிலர்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாமலே தடுக்கப்பட்டு விடுவார்கள் ரப்பல் ஆலமீனே பார்க்க முடியாது கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹஜூபுன் தடுக்கப்பட்டு போய்விடுவார்கள் அவர்களின் கூட்டத்திலே என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் யார் ஆவார்களோ என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்பா அன முஸ்தாக்கும் ஒபிய இஸ்தியாக்கும் அன முஸ்தாக்கும் ஒபிய இஸ்தியாக்கும் நான் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அச்சா நான் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அச்சா நான் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அச்சா அந்த ஆசைதான் அந்த காதல் தான் என் உள்ளம் முழுக்க நிறைந்திருக்கிறது அச்சா பெருமானார் செல்லல்லாக அலைவ செல்லும் சொல்லுகிறார்கள் என்னன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாத்திமா அலி அல்லாஹுத்தல பெருமனா செல்லல்லா பொழுது செல்லக்கூடிய மகள் பாத்திமா இஷா தொழுகைக்காக இஷாவை முடித்துவிட்டு சுயத்திற்காக நின்ற பாத்திமா ஒரு ரக்காத்தை முடித்தார்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு எழுத பொழுது சுகுகுட்டி வாழ்ந்து சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம் பிரபுல் அலமீனே ஏன் என் இரவை நீ சுருக்கி விட்டாய் ஏன் என் இரவை நீ சுருக்கி விட்டாய் இதுக்கு நேர் மாற்றமா நம்ம இருபது ரக்காத்து எப்ப முடியும் கால் வலிக்குது கை வலிக்குது வயிறு ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது பாத்ரூம் சிந்தனை ஆயிரம் சிந்தனைகள் அந்த இருபது ரக்காத்துக்குள்ள படுற பாடு இருக்க அன்புக்குரியவர்களே நமக்கு இஸ்தியா காதல் இருக்கிறதா நபி அவர்களின் காதல் கொண்டவர்களாக வாழ்ந்தார்களா நபினா தாவூத் அலைஹி ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் என்னை பிரியப்படுகிறேன் என்னை பிரியப்படுகிறேன் காதல் படுகிறேன் காதல் கொள்ளுகிறேன் என்று ஏமாற்றுகிறார்கள் இந்த ஜனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன காரணம் என்று தாவூத் அலைஹி ஸலாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு நேரத்தில் ஒரு ரக்காத்து கூட தொழுவதில்லையே தன்னுடைய காதலியை பார்ப்பதற்காக இரவு நேரத்தை பயன்படுத்தி அப்துல்லாஹி மஹ்தூம் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலே குப்பீராக கிடக்கிற அப்துல்லா தண்ணீர் தண்ணீர் என்று எல்லோரும் சொல்லி அப்துல்லாவுக்கு கொண்டு வருகிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன் என்னுடைய ரப்பின் காதல் எனக்கு அதிகமாகிவிட்டது என் ரப்பி தண்ணீரை வைத்துக் கொண்டு நோன்பு திறப்பதற்காக தண்ணீரை வைத்து அவன் காத்திருக்கிறான் என்றார்கள் நான் மூத்தா போயிடுவேன் நான் நோன்பு பெற திறக்கிற நேரத்தில் இருக்க மாட்டேன் என் ரப்பின் மீது எனக்கு காதல் வந்துவிட்டது என்பதை அழகாக சொல்கிறார்கள் அப்துல்லாஹி மஹ்தூம் இந்த உரை காதல் தான் என்னுடைய வாகனம் என்றார்கள் பெருமனா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்திக்ரு ஐந்தாவதாக சொன்னார்கள் திக்குரு தான் சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதுல என்ன இருக்கிறது என்று சமுதாயம் நினைக்கிறது ஆனால் இந்த மந்திர சொற்களை அல்ல உம்மத்தை முகமதியாவை தவிர வேறு யாருக்கும் வழங்கவில்லை விக்ரு அனிசி என்னுடைய தனிமை நண்பன் அனிஸ் அனிஸ் என்றால் யாருக்கு சொல்வார்கள் என்றால் தனிமையிலே இருக்கிற பொழுது தனக்கு துணையாக இருக்கிறானே அந்த நண்பன் தான் அனிஸ் விக்ருதான் என்னுடைய அனீஸ் நான் தனிமையில் இருக்கிற எல்லா நேரத்திலும் விக்ருதான் செய்து கொண்டிருப்பேன் பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் என்று சொல்கிறார்கள் அதற்கு இமாமுல் அகசாரி ரமத்துல ஒரு அழகான விளக்கம் கொடுப்பார்கள் சைத்தான் இருக்கிறானே அவன் கல் கல்பு நாய் மாதிரி சைத்தான் இருக்கிறானே அவன் நாயை போன்றவன் இந்த நாய் கடிக்க வந்தா ரெண்டு விதத்தில் அந்த நாயை நாம் தடுப்போம் ஒன்று நம்முடைய நம்மிடத்தில் இருக்கிற கல்லோ ஆயுதத்தையோ வைத்து தடுப்போம் அல்லது வீட்டுக்காரனே கூப்பிடுவோம் உன் நாயை கொஞ்சம் அவன் உடனே வாவான் கூப்பிடுவான் அல்லது ஏதோ ஒரு தந்திரத்தை செய்வான் நாய் கட்டுப்பட்டு விடும் ரெண்டு விதம் தான் ஒன்று நம்முடைய ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அல்லது வீட்டுக்காரனை அழைப்போம் இதை போன்றுதான் சைத்தான் நம் இடத்திலே வருகிற பொழுது ஒன்று அமல்களால் தடுக்க வேண்டும் அல்லது அல்லாஹவை அழைக்க வேண்டும் அல்லாஹவை அழைப்பதற்கு பேர் தான் அழைக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி பதிவு அபூதரா ஹதீசுக்களை வல்லுநர்களில் மிகச்சிறந்தவர்கள் அபூசரா பாடம் நடத்தி நடத்தி அல்லாஹுவின் மீது கொண்ட காதல் விக்கிரி செய்து கொண்டே இருப்பார்கள் சக்கராத்து ஹாலிலே அபூசரா படுத்திருக்கிறார்கள் சக்கராத்து ஹாலிலே படுத்திருக்கிறார்கள் கொடுக்கப்படுகிறது லா இலாஹ இல்லல்லா பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்காங்க லா இலாஹ இல்லல்லா முஹம்மது லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அபூ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸை தொடர்கிறார்கள் சக்கராத் ஹாலில் இருக்கும் போது ஹதீஸை தொடர்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார் என்று சக்கராத் ஹாலில் சொல்லிவிட்டு மன் கால ஆஹிர் கலாமிஹி லா இலாஹ என்று சொல்லுகிற ஒன்று போகிறது யாருடைய கடைசி வார்த்தை என்று இருக்கிறதோ அவர் நுழைகிற இடம் சொர்க்கம் என்பதை சொல்லிக்கொண்டே உயிரை விட்டார்கள் என்றால் உயிரை தன்னோடு எப்படி இணைத்து பிணைத்திருப்பார்கள் இரண்டு பேர்கள் சண்டையிடுகிறார்கள் ஒத்த காலத்திலே வாழ்ந்த அபுல் ஹசன் ஹர்தானி அபு அலி சீனா மருத்துவ மாமேதை அபு அலி சீனா ஆன்மீக மாமேதை அபுல் ஹசனுல் கர்த்தானி ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடத்துகிறார்கள் என்ன வாக்குவாதம் அல்லா அல்லா என்று சொல்லிவிட்டால் எல்லாம் தீர்ந்து விடுமா சுமான் அல்லா என்று சொன்னால் எல்லாம் சரியாக விடுமா இந்த வார்த்தைக்கு என்ன அப்படி ஒரு தாக்கம் என்று அபு அலி சீனா மருத்துவ மாமேதை கேட்கிற பொழுது அபுல் ஹசனுல் கர்கானி ஒன்றும் பேசல கழுதையே எழுந்து சென்றிருந்தார்கள் வசாபி ஆகினா இந்த இடத்தை விட்டு கழுத நீ போ அபோலி சீனாவுக்கு அன்றைக்கு இருந்த மரியாதை அரச லைப்ரரியினுடைய பிறவுகள் ஒரு இடத்தில் இருந்தது அரசர்கள் ஆலோசனை கேட்கிற மா மனிதர் அபோலி சீனா கழுதை எந்திரிச்சு போன ஒண்ணு எப்படி இருக்கும் ஒரு மாமேதையை பார்த்து சொல்ல முகமெல்லாம் மாறி போகிறது உடம்பெல்லாம் மாறி போகிறது எல்லாம் சிவந்த வேணி ரத்த காயங்களாக திரு அபுல்லாசன் சர்கானி அழகாக அமைதியாக பதில் சொன்னார்களா நான் என்ன சொன்னேன் ஹிமார்ங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அது முகத்தை இப்படி மாத்திருச்சு ரத்தத்தை எல்லாம் ஜோஷாக்கிடுச்சு நரம்பெல்லாம் புடைச்சிருச்சு பக்கத்தில் ஏதாவது இருந்தா அடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டது நான் என்ன சொன்னேன் சொல்லதானே செய்வேன் யாஹிமார் கழுதேங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது என்றால் அல்லாஹ் என்ற வார்த்தை சுபகானல்லா என்ற வார்த்தை இல்ல அலீம் என்ற வார்த்தை இம்மாற்றத்தை தராதா லா இல்லல்லா என்ற வார்த்தை மாற்றத்தை தராதா அதனால் தான் அல்லா இந்த உமத்திய முகமதியாவுக்கு லா இல்லல்லா என்பதை தவிர உயர்ந்த கலிமாவை படைக்கவில்லை என்றார்கள் விக்ரு அனீஸ் அதனால ரிக்ரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் இருந்தால் ஆன்மீக பஞ்சம் தீரும் ஆறாவதாக பெருமனார் சிறந்தாஹ் அலைவசனம் சொன்னார்கள் அருளாஹு கனியத்தி ரிலா தான் அல்லாஹினுடைய பொருத்தம் தான் என்னுடைய கனிமம் போர்க்களத்திலே கிடைக்கிற வெற்றி பொருள் அல்லாவுடைய பொருத்தம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் வேறு எதுவும் நம் சமுதாயத்தில் நமக்கு தேவையில்லை இதாதான் என்னுடைய கனிமத் நபிகள் மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம் யா நீ பொருந்திக் கொள்கிறாய் என்று நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வோம் தூர்சீனம் அழைத்து சென்று கேட்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் யா உன்னுடைய வினாவை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அல்லாஹ் சொன்னான் அல்லாவை பற்றி முறையிடாமல் இருந்தாலே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற அர்த்தம் அல்லாவை பற்றி முறையிடாமல் எங்க வீட்டுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது அல்லாவுக்கு கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கா இப்படி கஷ்டத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறானே என்றெல்லாம் அல்லாவை பற்றி சிக்காயத்தை செய்யாமல் ரபுல் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் இவர் ஏதோ ஒரு நன்மையை ரபு வைத்திருக்கிறான் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று மூசாலி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி சொல்லி காட்டுகிறார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி கோபமாக இருந்தால் உடனே உமர் ரலியல்லாஹு தன்னுடைய முட்டிலோடு முட்டி சேர்த்து பெருமானாரை பார்த்து சொல்வார்களா புகாரியிலே பதிவான ஹதீஸ் ரலித்து பில்லாஹி ரப்பா வபி இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலன் நபியா என்று பெருமானா ஸல்லல்லாஹு பதிவு வஸல்லம் இடத்திலே சென்று சொல்வார்கள் நாயகமே ரலித்து பில்லாஹி ரப்பா அல்லாஹ்வே நாங்கள் ரப்பாக பொருந்திக் கொண்டோம் நாயகனே பொருந்திக் கொண்டோம் நாயகனே ரூல்லா இவர்கள் அவர்களை இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் ரவி அன்ஹு அன்பு வரவு அன்பு இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார் இந்த விழா இருந்தது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று காதலும் ஆவலும் இருந்தது இன்றைக்கு அந்த காதலும் ஆவலும் நம் சமுதாயத்தில் இருக்கிறதா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் காலிபுன வழி ரினாவை பொருந்திக் கொள்வார்கள் உக்கிரமமாக போர்க்களம் நடக்கிறது கடுமையான போர்க்களம் உமர் அலி அல்லாஹுத்தால போர் நடக்கிற பொழுதே காலி உன்னை படை தளபதியிலிருந்து நீக்கிவிட்டேன் இந்த நேரத்திலிருந்து அபு உபைதத்திபுல் ஜர்ராஹ் படை தளபதி திடீரென்று ஒரு கடிதம் இதை பார்த்தவுடன் முகமலர்ச்சியோடு அப்படியே ஏற்று அப்படியே ஏற்று தன்னுடைய தோழர் அபு உபைதாவை தலைவராக மாற்றிக் கொடுக்கிறார்கள் காலிபுல் வழி இன்னும் இருக்கிற சிஎம் ஒரு கடிதத்தை போட்டு கவர்ந்தது நீங்க ராஜினாமா பண்ணிவிட வேண்டும் அடுத்து இவர்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன நடக்கும் போராட்டம் போர்க்கிடம் எல்லாமே நடக்கும் ஆனால் அதில் எதுவுமே இல்லை உமரடி அல்லாஹவை சந்திக்கிறார்கள் என்னை திடீரென்று ராஜினாமா செய்தீர்களே நீங்கள் தலைவராக இருக்கக்கூடாது என்று எழுதினீர்களே என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாம உமரடி சொன்னார்களாம் ஹாலிதே மக்கள் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஹாலில் போருக்கு போனால் வெற்றி தான் ஹாலிதின் கடமையா வெற்றி உறுதி என்று அல்லாஹை மட்டும் மறந்து காணியை புகழ ஆரம்பித்து விட்டார்கள் வெற்றியும் தோல்வியும் அல்லாஹுவை சார்ந்தது என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக அழகாக அந்த முத்துக்களை எடுத்து விட்டு பெரிய கோடீஸ்வரராக ஆகியிருக்கலாம் நம்மை போன்றவர்களாக இருந்தா பூசணிக்காயே சோத்திரம் முறைக்கிறாளுங்க கிடைச்ச போதாதா ஆனால் அவர் அதை செய்யவில்லை கொண்டு வந்து கொடுக்கிறார் சாதிபின் அபி வக்காச வக்காஸ் ரஜியல்லாஹுத்தாலா உங்கள் பெயர் என்ன என்றுதான் கேட்டார்கள் உங்கள் பெயர் என்ன என்றுதான் கேட்டார்கள் அந்த கிராமவாசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் இறை பொருத்தத்திற்காகத்தான் இதை செய்தேன் என் பெயரும் எங்க வாப்பா பெயரும் படைத்து அண்ணாவுக்கு தெரியும் யார் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டுமோ அந்த ரபுல் தெரியும் உங்களிடத்திலே நான் சொல்லி பெயர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று புறப்பட்டார் இதுதான் அறியுமா அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக எதையும் செய்ய துணிந்தார்கள் இதுதான் ஆன்மீக பாட்டையினுடைய அஸ்திவார் இன்றைக்கு அந்த ரிலா இருக்கிறதா பள்ளிவாசலுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டாக்கா போஸ்ட்ல வேணும்னு எதிர்பார்க்கிறார் போஸ்ட்ல வந்து தான் பேர் முதல் இடத்துல போறது அன்புக்குரியவர்களே இது அல்லாஹ்வினுடைய ரிலா ஏழாவதாக அசிக்கத்து கருதி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நம்பிக்கைதான் என்னுடைய பொக்கிஷம் என்றார்கள் நம்பிக்கைதான் எனது பொக்கிஷம் ஆன்மீகத்திற்கு நம்பிக்கை அவசியம் ஒரு குழந்தை பெற்றோர்களை நம்புகிறது உலகத்துல நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே நடக்காது ஒரு குழந்தை பெற்றோரை நம்புகிறது ஒரு பொருளை சாப்பிட சொல்றதாக இருந்தா கூட அந்த குழந்தை இடத்துல இது எடுத்துக்கோன்னு சொன்னா அவங்க அம்மாவையோ அத்தாவையோ பார்ப்போம் அவங்க எடுத்துக்க சொன்னா எடுத்துக்கோ நாம என்னைக்காவது அல்லாவை பார்த்திருக்கிறோமா ஒரு பொருளை வாங்குகிற பொழுது ரப்பு இதை ஹலாலாக்கி இருக்கிறானா ஹராமாக்கி இருக்கிறானா என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா ஒரு குழந்தைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை கூட அல்லாவின் மீது நமக்கு இல்லையே ரசூல் இதை பிரியப்படுகிறார்களா இல்லையா என்று ஒரு நாளாவது பார்த்திருக்கிறோமா மாணவனுக்கு ஆசிரியரின் மீது நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஸ்கூல் ஸ்கூலா இருக்காரு வாதியார் வாதியாரா இருக்க மாட்டார் வரலாற்றிலே செய்திகள் உண்டு இமாமுனா ஷாபி ரஹமத்துல்லாஹி எத்தனை ஹஜ்ஜினுடைய மசாயில்களை சொன்னார்களோ சொல்லுகிறார்கள் என்னுடைய ஆசிரியரின் மீது நம்பிக்கை கொண்டுதான் நான் அதை அறிவிக்கிறேன் என்கிறார்கள் அபாயிபின் அபி ரபா என்ற என்னுடைய ஆசிரியரை தான் பின்பற்றி ஹஜ்ஜினுடைய மசாயில்களை நான் அறிவிக்கிறேன் என்றார்கள் இமாமுனா ஷாபி நம்பிக்கை கொள்ளுகிறார் ஒரு முறி சேகின் மீது நம்பிக்கை கொள்வார் ஒரு முறி சேகின் மீது நம்பிக்கை கொள்வார் வரலாற்றிலே ஒரு செய்தி சேகு சொன்னார்களாம் இந்த இடத்திலே ஒரு பெண்மணி நிற்கிறார்கள் அந்த பெண்மணி அவரை அழைத்துக் கொண்டு மஜிலிசுக்கு வாருங்கள் கான்காவுக்கு வாருங்கள் முறியனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன சேகே பொம்பளைகளை கூப்பிட்டு வர சொல்றாருன்னு சொன்ன இன்னைக்கு நிறைய சேர்க்கல அது மாதிரி தான் அது பிரச்சனை சேகே பெண்களை அழைத்து வர சொல்லுகிறார்களே குழப்பமா போச்சு போகல அடுத்த நாள் காலையில கேட்டாங்களா நான் தான் அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வர சொன்னேன் ஏன் போகவில்லை சென்று உடனே அழைப்பா சேகு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கு பார்த்தா இவருடைய மகள் தான் இருக்கிறார்கள் இந்த முரீதுடைய மகள் இருக்கிறார்கள் ஏதோ வழி தெரியாமல் வந்து தவறி போயிருக்கிறார்கள் அப்ப ஷேகுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆன்மீக பாட்டையிலே உச்சஸ்தானத்தை வழங்கியிருந்தார் அதனால் முரீதுகள் ஷேகை நம்பி வாழ்ந்த காலம் உம்மத்துகள் நபியில் நம்பி வாழ்கிறார்கள் உம்மத்துகளுக்கு நபியின் மீது நம்பிக்கை வேண்டும் உமனா தமிழ்நா ஒளிவசனத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை இருந்தது உலக வரலாற்றிலே ஒரு தலைவர் வீட்டை விட்டுவிடு சொத்து வத்துக்களை விட்டுவிடு தொண்டர்கள் பெருமானாரை தவிர உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று இன்றைய உலகத் தலைவர்கள் எல்லாம் தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு தந்தரை எங்கள் வாழ்க்கையில் கண்டதில்லை உலகம் கண்டதில்லை எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்படணும்னு உடனே புறப்படுகிறார் தலைவர் பார்த்து பெருமனார் செல்லல்லா பரிவசனம் சொல்கிறார்கள் அதிகம் பைரஹா என்ற தோட்டத்துக்கு அருகிலே ஒரு பெண்மணி செல்வாள் அந்த பெண்மணியிடத்திலே ஒரு சீட்டு இருக்கிறது ராணுவ ரகசியத்தை அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது சென்று வா சென்றார்கள் பெருமானார் சொல்ல இடத்திலே சரியாக அந்த பெண்மணி சென்று கொண்டிருந்தால் அம்மா உன் இடத்தில் ஒரு சீட்டு இருக்கிறது கொடு என் இடத்தில் எதுவும் இல்லை பெருமானார் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லவில்லை நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக இருக்கிறது நீ கொடுக்கவில்லை என்றால் உன்னை சோதனை செய்ய வேண்டும் அம்மா என்று சொல்லுகிற பொழுது முடிக்குள் இந்த சீட்டை எடுத்துக் கொடுக்கிறார் பெருமானார் செல்லல்லா கொலிவசலம் இடத்திலே கொண்டு அப்ப அந்த தலைவரின் மீது எவ்வளவு நம்பிக்கை இந்த இடத்திலே எனக்கு செய்வனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிணத்திலே இருக்கிறது யார் சென்று வருவது அதை எடுத்து வருவது என்கிற ஒரு அஞ்சான் எஞ்சம் கொண்டு அதிலும் நல்லாக தானே எழுகிறார்கள் எழுந்து சென்றார்கள் உள்ளிருக்கிற செய்வனைகளை பெருமானார் சொன்ன இடத்திலே பார்க்கிறார்கள் எடுத்து வருகிறார்கள் உம்மத்துகளுக்கு நாயகத்தின் மீது நம்பிக்கை வர வேண்டும் இபாதுகளுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வர வேண்டும் நம் அடியார்கள் அடியார்களுக்கு இது ஆன்மீகம் அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வர வேண்டும் உமர் அப்துல் அஜீஸ் ரஹத்துல்லாவினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் மௌத்தாகிற நேரத்தில் கவலோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்தி அரபு நாட்டினுடைய சக்கரவர்த்தி ஒபாத்தாகிறார்கள் பதினோரு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களினுடைய கணக்கில் இருந்த மொத்த பணம் பதிமூணே திருகம் தான் இருந்தது மொத்த பணம் பதிமூன்று திரிகள் ஒரு நாட்டின் சக்கரவர்த்திக்கு இன்னைக்கு இருக்க எம்சிக்கு தான் தோண்ட தோண்ட பணமா வருது எம்சி கிட்ட சொன்னா பணமா வருது நீ எம்எல்ஏ கிட்ட சொன்னா வெறும் வெள்ளியா வருது எம்பி கிட்ட சொன்னா தங்கமா வருது ஆனால் நாட்டினுடைய சக்கரவர்த்திக்கு என்ன இருந்தது பதிமூணு கேட்கிறார்கள் வந்தவர்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதையுமே வைக்கலையா வல்ல நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி என்றார்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளி என் பிள்ளைகளுக்கு நான் அல்லாஹ்வே விட்டிருக்கிறேன் இடத்தில் இல்லாத பொக்கிசம் என்ன இருக்கிறது எல்லா பொக்கிசத்துக்கும் சொந்தக்கார அபுல் ஆலமீனை என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு கிணவியினுடைய வரலாறு அல்ல மக்கள் எழுதுவாங்க அரசர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிழவி வீடு இந்த கிழவி தன்னுடைய சொந்தக்காரர்களை பார்க்க சென்றது கொடுங்கோல் அரசன் கிழவியின் வீட்டையும் இடித்து அரண்மனையோடு இணைத்துக் கொண்டார் அந்த கிழவி எல்லாம் விருந்துக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா வீட்டை காணும் உடனே அல்லாட்ட கேட்டுச்சான் அரப்பே நான் தான் விருந்துக்கு போயிட்டேன் நீ எங்க இருந்தேன்னு கேட்டான் அந்த கிழவி கேட்டுச்சு நான் தான் விருந்துக்கு போயிட்டேன் உன்னை தானே காவலுக்கு வைத்தேன் நீ ஃபி அமானில்லா அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு தானே நான் போனேன் நீ எங்க போன இறப்பு நீ எங்க போன இறப்பு ஏன் என்னை பார்க்கவில்லை இறப்பு நீங்க அல்லாஹ்விடத்தில் முறைகிற அரண்மனையில் விழுந்தது அப்ப அந்த பெண்மணியினுடைய தாக்கம் அரண்மனையை இடித்தது இதுதான் சிக்கத் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை மூசா தாயார் குழந்தையை பெற்றவுடனே கடல்ல போடு யோசிக்கவே இல்லையே நம்ம வீட்டு அம்மாக்களை போய் கடல்ல போடுறது என்ன நடக்கும் மாத்து எடுத்து நம்ம தலையில போடுவாங்க கடல் காத்து குழந்தைக்கு ஆகுமா கடல்ல போட்டா குழந்தை பிழைக்குமா தண்ணி தண்ணியா கடல்ல குழந்தை போகுமா எந்த அறிவு எங்கே இருக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அந்த தாயார் அம்மாவின் மீது கொண்ட நம்பிக்கை போட்டார்கள் இந்த நம்பிக்கை தான் பெருமானார் சொல்லுகிறார்கள் கன்சி என்னுடைய பொக்கிஷம் எட்டாவதாக சொன்னார்கள் அல் ஹுசுனு ரஃபீக்கி கவலைதான் என்னுடைய நண்பன் என்றார்கள் ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டும் கவலைதான் உருவாக்கம் கவலைதான் எனது நண்பன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆன்மீகத்திற்கு கவலை மிக அவசியம் கவலைதான் ஒருவரை உருவாக்கும் தொழிலில் நம்ம முன்னேற முடியவில்லையே என்று கவலைப்படுங்கள் அந்த கவலை உருவாக்கும் வரலாற்றில் ஒரு செய்தி பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் சாப்பிடாமல் அழுகிறார்கள் சாப்பிடல ஒண்ணும் இல்லை எதுவுமே இல்லை கடைசியில் ஆயிஷா நாயகி அபுபக்கர் அலி அல்லாஹ் இடத்திலே சென்றார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹ் இடத்திலே சென்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலி வசலம் யாரிடத்திலும் பேசுவதில்லை யாரிடத்திலும் பேசுவதில்லை உண்பது இல்லை பெருமானார் கவலையோடு இருக்கிறார்களே ஏதோ ஒரு காரணம் என்று நடந்திருக்கிறது பெருமானாருக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்திருக்கிறது அது என்னவென்று கேட்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சென்றார்கள் பெருமானாரிடத்திலே அமைதியோடு அடக்கத்தோடு அமர்ந்தார்கள் பெருமானார் பேசவில்லை பெருமானாரை பேச வைப்பதற்கு என்றே ஒருவர் இருந்தார்கள் அதுதான் பாத்திமார் அலி அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாஹ் அலி வசலம் அந்த முகமது பாத்திமாவிடத்திலே சென்று சொல்கிறார்கள் உங்களுடைய தகப்பனார் ரெண்டு மூன்று நாட்களாக சாப்பிடுவதில்லை பேசுவதில்லை என்ன காரணம் தெரியவில்லை அம்மா பாத்திமா அன்னை பாத்திமா அலி அல்லா பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் பெருமானாருக்கு ஒரு பழக்கம் இருந்தது வளர்ப்பு என்றால் இப்படித்தான் வளர்ப்பு பாத்திமா அலி அல்லா வந்தால் பெருமானார் எழுந்து நின்று வரவேற்பார்களாம் என்றால் பாத்திமா எவ்வளவு ஒழுக்கத்தோடு நடந்திருக்க வேண்டும் அந்த பாத்திமா அலி தன்னுடைய தந்தைக்கு முன்னால் அமர்ந்து என் அருமை தந்தையே நீங்கள் மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை என்கிறீர்களே இருக்கிறது என்ன காரணம் காரணத்தை சொன்னால் நாங்களும் தெரிந்து கொள்ளலாமே என்கிற உறுதி பூமான் நபிகள் கோமான் செல்லம் நான் நாப்பொழிவு செல்லம் சொன்னார்கள் நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன் அதில் என்னுடைய உள்ளத்துக்களில் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதைக் கண்டேன் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை அதனால் தான் நான் அழுது கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று பூமான் நபிகள் கோமான் செல்லம் நான் நாப்பொழிவு செல்லம் சொல்லிக் காட்டுகிறார் பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அறுபக்க சித்திக்கிறது சித்திக்கிறீர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள் ஹதீஸ் நூற்று சொல்கிறது பெருமானாரே சொல்லுவார்கள் யாராவது நாடுகிறீர்களா பிரியப்படுகிறீர்களா மண் அறாத எங்குற இலா மையத்தின் எம்சி அலா வகையிலாம் பல எங்குர் இலா இனி அபி குஹாபா யாராவது நடமாடும் பிணத்தை பார்க்க ஆசைப்படுகிறார் இருக்குல்ல பெருமான சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க நடமாடும் ஒரு ஜனாசா நடந்து போறதை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் அபூபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலமெல்லாம் கவலை கவலை அவர்களுடைய வாயிலும் துர்நாற்றம் அடிக்குமாம் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது பெருமானார் விளக்கம் சொல்கிறார்கள் அவரின் கவலை குடலை கரித்திருக்கிறது என்கிறார்கள் அப்ப எந்த அளவிற்கு கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நாம மார்க்கத்திற்காக கவலைப்பட்டிருக்கிறோமா ஒரு நேரம் தொழுகிறோங்கிறதுக்காக கவலைப்பட்டிருக்கிறோமா நோன் வைக்கவில்லை என்று என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா கவலை தான் தசீக் அடுத்து பெருமானார் சொல்கிறார்கள் ஒன்பதாவதாக என்னுடைய ஆயுதமே கல்விதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆயுதம் கல்விதான் ஆனால் இந்த கல்வி என்ற ஆயுதத்தை இந்த சமுதாயம் கையில் இருக்கிறதா என்றால் அதுவும் ஜீரோவாகத்தான் இருக்கிறது சமுதாயத்திற்கு எவ்வளவோ கொடுக்கப்பட்ட இருந்தும் கூட இன்னும் அந்த ஆயிரத்தை கையில் ஏற்றவில்லை பெருமானார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் தோழர்களையும் கல்வியை கொண்டுதான் சிறப்பாக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துறை இதை பார்க்கலாம் கல்வி இருக்கிறதுனால எவ்வளவு சிறப்பு சிறப்புகளை சமீபத்தில் ஒரு பத்திரிகையில போட்டிருந்தான் ஒரு கராத்தா வீரன் யாருமே அடக்க முடியாத மாட்டை அடக்குகிறான் காரணம் அவனிடத்தில் கராத்தா என்ற ஒரு கல்வி இருந்தது படை இருந்தது யாருமே அடக்க முடியாத ஒரு மாட்டை இவன் அடக்குகிறான் முதல்ல ஒரு கொம்பு உடைக்கிறான் அடுத்த ஒரு கொம்பு உடைக்கிறான் கராத்தாவின் மூலமாக இந்த கராத்தா என்ற கலை அவனை உருவாக்குகிறான் ஆனா நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னா ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் எல்லாம் அக்காடி ஒரு தவளைய பிடிச்சு ஒரு காலை உடைச்சிட்டு கோந்தாங்க அது கஷ்டப்பட்டு தவிடுச்சு ரெண்டாவது காலையும் வெட்டிட்டு போனான் ஓடினான் கட்டிடுச்சு கஷ்டப்பட்டு மூணாவது காலை எட்டிட்டு போனான் முடியுமா ஆனாலும் கஷ்டப்பட்டு தள்ளிடுச்சு நாலாவது காலை வெட்டவும் அதனால ஒண்ணும் முடியல எழுதி வச்சானா நாலு காலை தவணைக்கு வெட்டினால் அதுக்கு காது கேட்காதுன்னு எழுதிட்டான் நாலு காலை வெட்டினதுனாலதான் தவளை போகலங்கிறது மறந்துட்டான் நாலு காலை வெட்டி விட்டு தவளை இடத்திலே பேசினால் அதுக்கு காது கேட்டார் இதே நிலைதான் உலகத்தில் இருக்கிற எல்லா அறிக்கைகளும் நம் சமுதாயம் குறித்து சொல்லியும் கூட கல்வியில் விழிப்புணர்வு இருக்கிறதா கோவையில் எத்தனை கல்லூரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் அசபுர் ரிதாயி சபுர்தான் என்னுடைய மேலாடை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பொறுமைதான் என்னுடைய மேலாடை அல்ல அஜ்ரு ஃபஹ்ரி பணிதான் எனக்கு பெருமை என்றார்கள் பணிவோடு வாழ்வதைத்தான் நான் பெருமையாக இருக்கிறேன் அஸ்ஹுது துறவரம் தான் என்னுடைய தொழில் உலகத்தின் மீது இருப்பதுதான் என்னுடைய தொழில் அது எத்தனை கூற்றி அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வதுதான் என்னுடைய உணவு என்று சொன்ன நாயகம் சிதிக் உண்மைதான் சஃபி என்னுடைய பரிந்துரையாளர் அப்பால் இறைவனுக்கு வழிபடுவதுதான் ஹஸ்தி என்னுடைய குலப்பெருமை என்றார்கள் இறைவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் அல் ஜிஹாது குலுக்கி ஜிஹாது தான் என்னுடைய குலம் என்றார்கள் யானாஹு கரிமத்தில்லா இஸ்லாத்தை கொண்டு வருவதற்காக நப்சோடு போர் செய்வது என்னுடைய குணம் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா என் கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது என்று கண்மணி அழகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்திற்கான அத்தனை துறைகளையும் ஒரே ஹதீசிலே அலி அல்லாஹு தஆலா என்பவர்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடித்துக் கொடுக்கிறார்கள் இதை தெரிந்து பூமான் எந்த வழியில் வாழச் சொன்னார்களோ அந்த வழியில் வாழுகிற நட்போக்கிக்கு அல்லாஹ் வழங்குவானாக என்று கேட்டு என்னிலிருந்து சில தோழர்கள் சொன்னதற்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு மசாயில்கள் அன்பிற்குரியவர்கள் இந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து பேப்பர் படிக்கிற போன் பேசுகிற பழக்கங்கள் இன்றைக்கு சமீப காலமாக அதிகமாகி வருகிறது இது கூடுமா கூடாதா பாத்ரூம்ல உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறது புக்கு படிக்கிறது போன் படிக்கிறது இதெல்லாம் குற்றம் என்கிறது மாற்றம் அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது போன் பண்ணுவாரு அங்க வந்து அசலாமலை எங்க உட்கார்ந்து அமைக்கும் சலாம் அல்லாஹுவினுடைய தன்மையை எந்த நேரத்தில் எப்ப சொல்லணும் தெரியுதா இல்ல வெளியில் இருக்கிறவங்க நடுக்க உள்ளூர் இன்னொரு கேட்கிறார் இந்த வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு கூடுமா கூடாதா மார்க்கும் கல்வியை எந்த கல்வியையும் தடை செய்யவில்லை அந்த கல்வியை பயன்படுத்துவது எது என்றுதான் தடை செய்யும் நிறைய பேர் வக்கீலுக்கு படிக்கவில்லை ஆனால் அந்த உரிமை காக்கப்பட வேண்டும் மருத்துவத்துக்கு படிச்சு உண்மை காக்கப்படவில்லை என்றால் அதையும் கூடாதான் உண்மை காக்கப்பட வேண்டும் மூணாவது ஒரு மசாயிலே சிகரெட் குடிக்கிறது வழக்கமா போச்சு இதுல ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்றெல்லாம் சில நண்பர்கள் கேட்கிறார்கள் எந்த வகையிலும் மார்க்கம் சிகரெட்டை அனுமதிக்கவில்லை அது மக்ரூகு தகுதியும் அராமத்தில் இருக்குமான மக்ரூ ஏன் ஹராம் என்றும் பத்வாக்கில் இருக்கிறது அதனால இந்த தொடர்படியாக குடிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நோன்பை பயன்படுத்தி விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நத்தோஃபிக்கை தந்தருள்வானாக வாசுதாவா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش رأدا ومن الأمم يسعدا ومن الإحسان يتم ومن الإنعام عما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم